நகரம் இரு பாதமாகி மகரவயிராகி மார்பு நடு சிகரமாகி வாய் வகரமாகி நகரம் இரு பாதமாகி மகரவயிராகி மார்பு நடு சிகரமாகி வாய் வகரமாகி நதிமுடிய சாரமாகி உதய திரு மேனியாகி நம சிவய மாமையாகி எழுதான நதிமுடிய சாரமாகி உதய திரு மேனியாகி நம சிவய மாமையாகி எழுதான அகர உகரேத ரோம சகர உணர் வானசூரன் அறிவிலறிவான பூரணமுமாகும் அகர உகரேத ரோம சகர உணர் வானசூரன் அறிவிலறிவான பூரணமுமாகும் அதனை அடியேனும் ஓதி இதய கமலாலயாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே அதனை அடியேனும் வாதி இதய கமலாலையாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே குகனும் அருளாண்மை கூற மகரமெனும் சாவதாரி குறையகல வேலை மீது தனி ஊரும் குகனும் அருளாண்மை கூற மகரமெனும் சாபதாரி குறையகல வேலை மீது தனி ஊரும் குழவி வடிவாக வேணம் பரதர் தவமாக மீர் குலவு திரை சேரு மாதுதனை நாடியே குழவி வடிவாகவேனும் வரதர் தவமாக மீறு குலவு திரை சேருமாறு தனை நாடி குலவு திரை சேரு மாது தனை நாடி அகில உலகோர்கள் காண அதிசயமதாகமேவி அகில உலகோர்கள் காண அதிசயமதாகமேவி அரிய மணமே செய்தே கவலை தேடி அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மனமே செய்தே கவலை தேடி கவலை தேடி அரிய மனமே செய்தே கவலை தேடி அருமுகவாமீகரான பிறவியமராசி வீசும் அசபை செகர் சோதினாத பெருமாளே அருமுகவன் மீகரான பிறவியமராசி வீசும் அசபை செகர் சோதினாத பெருமாளே அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மனமே செய்தே கவலை தேடி அருமுகவாமீகரான அமராசை வீசும் அசபை செக சோதிநாத பெருமாளே அசபை செகர் சோதிநாத பெருமாளே பெருமாளே